தேவி பண்டாசுரன் மேல் யுத்தத்திற்கு புறப்படுதல் ராஜகிரகத்தில் வந்து சிம்ஹாசனத்தில் நாதோரோடு கூட இருந்தாள் தேவி யாச்சித்த பேர்க்கெல்லாம் அபிஷ்ட வரங்களை பார்த்து கொடுத்தாள் அமிர்த கண்ணால் காமாட்சி என்ற பேர் கொடுத்த பிரம்மதேவாள் காத்திருந்தாள் பதினாயிரம் வருஷம் தேவி என் சந்நிதியில் தேவாள் காத்திருப்பதை தேவியிடம் சொன்னார் நாரதர் சோபனம் சோபனம் சுரமானி வேண்டுதலால் தேவர் கிரகங்களுக்கு சொல்லி அனுப்பினாள் அம்பிகையும் வரத்தாலே மதங்கொண்ட பண்டாசூரரை இனி வதைக்க வேணும் என்று ஈஸ்வரியாள் ரதகஜ தூரக பதாதிகளுடன் கடல் அலை போல வருகின்றாள் சேனையுடன் சதுரங்கமான சக்தி சேனைகளுடனே சங்கரி வருகிறாள் சோபனம் சோபனம் ஸ்ரீசக்கரராஜரதத்திற்கொன்பது தட்டு பட்ட சிங்கார உருளைகள் நான்கு வேதம் பூஜ்யமான தர்மார்த்த காம மோட்சம் புனிதமான நான்கு கோதிரைகளாம் ஆனந்த கொடிமரம் அதற்கு மேலழகாய் ஐந்து யோச்சனையகலம் அகலம் முத்து கூடை முன்னூறு தேர்ப்படை முழுதும் சக்தி கள்வராள் முழுத்தேரும் தேவிக்கு சோபனம் சோபனம் அம்மன் தோரட்டியில் இருந்து மோரு தேவி சம்பத்கரி என்ற உண்டானாள் நன்மையாகவே பின்னும் அஸ்வாருடை யுதித்தாள் நாகபாசத்திலே உண்டாகி யானைகள் சம்பத் சத்கரிக்கு சென்னையாம் அஸ்வாருடைக்கு குதிரைகளாம் தாயார் மந்திரினியுடைய ஸ்ரீ சக்கரத்தில் தட்டுக்களேழுண்டு சோபனம் சோபனம் மந்திரினி தேரிலும் ஸ்ரீ சக்கரம் போலவே மகாசக்தி தேவிகள் நிறைந்திருக்காள் விந்தையாய் பதினாறு நாமத்தால் தேவர்கள் மந்திரினியை சோத்திரங்கள் செய்தார் சாமலையுடைய தீரு கையில் இருந்து தானும் எனும் பானத்தோடொரு கோதண்டத்தை நமஸ்கரி தம்மனிடம் வாங்கி ஏமன் பிரேணே நாயகி வருகிறாள் சோபனம் சோபனம் தீர்க்கதண்டநாத்தை ஸ்ரீசக்கர தேருக்க வட்டமாக ஐந்து தட்டுக்களும் கர்கிகளான துர்கைகளும் அக்னி துர்கைகளும் வன துர்கைகளும் தர்க்கமில்லா நல்ல வர்க்கங்களான ரண அரக்கிகளும் மிக நிஷ்களமாய் அர்க்கவர்ணிகள் பல வர்க்கங்களாலெங்கும் எக்காலும் தற்காப்பால் சோபனம் சோபனம் வாராகி தேரிலும் சக்திகள் இருக்கின்றார் வாராகி போன்ற பராக்கிரமாய் கோர மகிஷம் ரகம் சிம்ஹம் யாழி மேல் கூட வருகிறார் சக்திகளும் தண்டெடுத்து வரும் வாராகியை போற்றி அப்சர ஸ்திரீகளும் தேவர்களும் கண்டு பன்னிரண்டு நாமத்தால் வாராகியை கைகூப்பி ஸ்துதிக்கின்றார் சோபனம் சோபனம் இருபத்தைந்து நாமத்தாலே ஸ்ரீதேவியை எல்லா தேவாளும் ஸ்துதி செய்கின்றார் ஒருவருக்கும் சொல்லக்கூடாது இதுகளை உனக்கு சொன்னோம் தன்யன் ஆனதினால் இன்னும் கேள் சொல்வோம் நீ மேற்றான் யுத்தங்கள் இப்படி ஜெகன் மாதா வருகிறாள் பின்னம் சக்தி சேனை வருகின்றதை கேட்டால் பில்லி சூன்யம் தீரும் சோபனம் சோபனம் குந்தன் ஈட்டி வாழ் பரசு பட்டயம் கத்தி கோடாலி வில்லம்பு உலக்கைகளும் மந்திர வாழ் சூலம் கலப்பை மூசலத்துடன் வட்ட கத்திகள் வெட்டு கத்திகளும் வஜ்ரஞ்ச மூதாடு கதைகள் பல்ல யமம்பாணம் பாசம் சக்ராயுதமும் கொண்டு வஜ்ரமாகிய மந்திரிணி வாராகி சேனையம் வருகின்ற திப்படி சோபனம் சோபனம் பச்சை வர்ணி கீரு பச்சை வர்ணி போதோ பிச்சி தொங்கல் வர்ணி மஞ்சள் வர்ணி முச்சந்தி வர்ணி முழுதும் நீல வர்ணி மிச்சமுள்ள ஐந்து வர்ணிகளும் துர்கை பீடாரியும் சடைச்சிகள் கண்களும் உள்ள கேசிகளும் கர்கியும் காளியும் இளங்கோபாளியும் காளமேகம் போல்வரா சோபனம் சோபனம் பத்ரகாளிகள் ரணபத்ரகாளிகள் வீரமர்தன காளிகள் ருத்ரகாளிகளும் நெற்றியில் நெருப்புகள் உள்ள காளிகளும் சுற்றி வட்டமாய் வந்துருமிக் கொண்டு அஷ்டநாகங்கள் அவர்களுக்கு ஆபரணம் அல்லாமலும் ரத்ன கிரீட்டம் மோதல் பட்டையறிஞான் ஒட்யானம் சலங்கை மோதல் பணிகளும் அவர் அவர்க்குண்டு சோபனம் சோபனம் கையில் மூருக்கு வளை கணையாழி மோதிரங்கனத்த கொங்கை கவசமும் சரப்பழியும் துய்ய வர்ணப்பட்டு துலங்கும் தோடு தக்கை சோபிதமாய் தொங்கும் முருகு முதல் சந்திர பிரபை சூரிய பிரபை தலையில் பின்னல் சதுரான குஞ்சல முங்கொட்டை சிந்தூர சக்திகள் சுபசகுணம் கண்டு தொகை தொகையாய் வாராள் சோபனம் சோபனம் இன்னமுண்டு வைர வாழ்பூத கணங்கள் இந்த சேனை எண்ண தொகைகள் இல்லை சொன்னோம் இன்னோம் இவர் வாகனங்களை கேள் தொகையில்லா தேர்களும் யானைகளும் வாயு வேகமான வேக குதிரைகளும் ஆயிரம் கோடி சிம்ம வாகனமும் வாயு கருடனுக்கும் பூதங்கள் முதலாய் வாகனங்களில் வராள் சோபனம் சோபனம் ஆலவட்டம் வெண்கத்தி கூடைகள் கோடிகள் கொண்டு அசுரால் மேல் கோபிஷ்டைகளாக கோலாகலமாக யுத்த பேரி வாத்தியம் முழங்க கொடி பறக்க அணி அணியாய் வராள் தேவ வாத்தியம் முழங்க கந்தர்வர் கானம் பண்ண தேவதாசிகள் நாட்டியமாடி வர தூய முனிவர் மலர் சோரிய லலிதேஸ்வரி சுகத்துடன் வருகிறாள் சோபனம் சோபனம் தேவி யுத்தத்திற்கு வருகின்றதை கேட்டு திடிக்கட்ட பண்டாசூரன் சபையில் கோபத்துடனே சிம்ஹாசனத்தில் இருந்து கூடிய அசூராளோடு யோசித்தான் இடி போலட்டகாசம் செய்தான் கோட்டை வாசல்கள் எல்லாவற்றிலும் காவல் வைக்கச் சொன்னான் குடிலாட்சகன் न्मन्त्री यै युद्ध तर्कनिपे அசுரபதியுடைய வார்த்தைகளை கேட்ட மந்திரி அதிக சைன்யம் சேனாதிபதிகளுடன் இசைந்து நாற்பத சௌகினி சேனைகளை கொண்ட எல்லா வாசல்களையும் காக்க சொன்னான் துர்மதனை யுத்தத்திற்கு போகும்படிக்கு சொல்லி அனுப்பினான் சேனையுடன் துர்மதனை சம்பத்கரியம் என்பதைத்து நிர்மூலமாக்கினாள் சோபனம் சோபனம் முரண்டி சம்பத்கரியால் உருண்டான் துர்மதன் என்ற மருண்டே வந்த சுரர்கள் முறையிட்டார்கள் வெகுண்டு பண்டாசூரன் குண்டனை அனுப்பி நான் உருண்டானவனும் அஸ்வாருடையாலே புரண்டான் குண்டன் என்று தப்பி ஓடி வந்த பேர் மருண்ட பண்டனிடம் இரண்டு சொன்னார் கரண்டி எண்ணெய் காய்ச்சி வெந்த பொன்னில் விட்டார் போல் கலங்கி நான் பண்டனம் சோபனம் சோபனம் கரங்கர் முதலைந்து சேனாபதி களையும் சுரங்காதீசேனையோடனுப்பி வைத்தான் கடுவீஷ மாயையும் சர்ப்பேணி பிசாசையும் துரங்கனோடு கூட அனுப்பி வைத்தான் பாவி சர்ப்பேணிய அக்னையாலே பாம்புகளை பெற்றால் தந்தேகத்தால் ஏவினால் பாம்புகளை சர்ப்பேணி சக்திகள் மேல் எல்லா சக்தி கட்கும் ஜெயம் சோபனம் சோபனம் விதவித சர்ப்பங்கள் விஷத்தை கக்கி கொண்டு விழுந்ததுகள் சக்தி சேனையின் மேல் இதை கண்டு நகுலி வந்தியம்மன் கருடன் தோளில் இருந்த தீவேகமாய் ஓடி வந்தாள் பாம்புக்கு மிருத்யு வாங்கீரி பிள்ளைகளை பல்லுகளில் இருந்து விழவடித்தாள் அம்மெட்டும் பாம்பையும் துண்டாக்கியது அம்மன் கீரி பிள்ளைகள் சோபனம் சோபனம் சீறிக்கொண்டு கீரி பிள்ளைகள் ஒன்றாய் கூடி சேனையான குதிரை அசுரால் மேலே ஏறி பிடித்து கடித்த க்ஷௌகிணிகள் எல்லா அசுர பேயையும் நொறுக்கித்துகள் ஐந்து கரங்கர் கழுத்துக்களையும் பிஞ்சு நாள் நகுலேஸ்வரி அஞ்சாத நகுலிக்கங்கே தேவி மணியும் அம்மன் மந்திரிணிந்தாள் சோபனம் சோபனம் இவர் போன பின்பு பண்டாசூரன் அனுப்பினார் ஏழு பிலாஸ்கரர் ராணுவமும் அவர் கண்ணில் சூரியனை வருத்தி வரத்தாலே அம்மன் சேனையை ஸ்தம்பிக்கச் செய்தான் பிலாஸ்கர ஸ்தம்பனத்தை கண்டு தேவி என் அக்னையால் தண்டனி விசையாய் வந்தாள் குருடாகி முன்னேழு மந்திரி தலைகளை கொய்து மாலை தரித்தாள் சோபனம் சோபனம் மடிந்தார் வந்தீரி என்று கேட்டு பண்டாசூரன் வந்து தம்பிமார்களுடன் யோசித்து குடிலாட்சகனை பின்னும் சேனையோடு அனுப்பி நான் கொட்டி பெரிய யுத்தம் பண்ண சொன்னான் லலிதையை பீடித்து கொண்டு வர சொல்லி நோப்பி நான் தம்பி விஷங்கனையும் களவு செய்ய சொன்னான் பதினைந்து சுராளுடன் காமேஸ்வரிக்கு ஜெயம் சோபனம் சோபனம் அஸ்தமித்தே பின்னே மலகன் மோதல் பதினைந்து சூறாளோடே மெல்ல வந்து சுற்றிலும் பதினைந்து அக்ஷோகினியால் தேரை சுற்றி வளைத்து கொண்டான் விஷங்கன் அப்போ தேரின் மோதல் தட்டில் இருக்கின்ற சக்திகள் தேவிக்கு முறையிட்டு அலறினார்கள் கோரமாய் குடிலாட்சகன் யுத்தம் செய்கின்றான் குறைவில்லை லலிதைக்கு சோபனம் சோபனம் பின்னே கள்ளர் வந்து செய்யும் கலகத்தை புரட்டு செய்கையை தேவி அறியாமல் முன்னே தண்டநாதை சொல்கின்ற சண்டையில் வேடிக்கை பார்த்தம்மன் மண்ணிருந்து விட்டாள் துரோகி வீசங்கன்னோரோ பாணத்தால் தேரின் துலங்கும் கோடி தன்னை அறுத்து விட்டான் வேகமாய் புருவங்களை அம்மன் கோபத்தால் வில்லு போல் வளைத்தாள் சோபனம் சோபனம் மாதா முகத்தினோட கோபத்தில் இருந்த மானிகள் பதினைந்து காமேஸ்வரிகள் பாதக அசுரனை கொல்ல அம்மன் அனுப்ப புறப்பட்டாள் ஜுவாலா மாலினி மோதல் மலகன் மூதர் பதினைந்து சூறாளயம் வந்த சேனையை கொன்றாள் காமேஸ்வரிகள் மெலிந்த விஷங்கனை கொல்லாமல் துரத்தி ஏலலிதையின் முன் வந்தார் சோபனம் சோபனம் குடிலாட்சகனையும் துரத்தி நாள்வாராகி கூடி வந்த சூராளை கொன்றாள் விடியற்காலங்கண்டே விஷகன் செய்தது களை விஷயாய் மந்தீரிணி தண்டநாதையுமாய் அம்பாளிடத்தில் சொல்லி ஜுவாலா மாலினியாலே அக்னி கோட்டையை போடச் சொன்னாள் தென்பூரம் வீதியொரு யோஜனை வாசலில் ஸ்தம்பினியும் காவல் சோபனம் சோபனம் முப்பத்து யோஜனை உயரமுள்ள கோட்டை முழுவதும் நூறு யோஜனை சுற்றளவு இப்படி ஸ்ரீ சக்கரத்தேரும் சேனையும் கொண்டே இருக்கின்றார் சக்தி கழ்த்தி கோட்டைக்குள் தம்பியும் மன்றியும் தப்பி வந்ததையும் சலியாத திக்கோட்டை மகிமை கேட்டு அன்பாய் முப்பது பிள்ளைகளை பண்டன் சண்டைக்கு அனுப்பி நான் தேவி மேல் சோபனம் சோபனம் லலிதா குமாரியாகிய பாலாம்பிகையால் பண்டபுத்திராள் வதம் பண்ட புத்திரால் சண்டைக்கு வந்ததை கண்ட பாலாம்பாளை தேவி அனுப்பி வைத்தார் கண்டித ரதத்தினில் ஏறி கொண்டு வந்தாள் தண்டினி மந்திரினி துணையாய் வந்தாள் பண்ட புத்திராளையும் வந்த அசுராலையும் கண்டங்கண்டமாய் சேதித்தோ தொண்டமிட்டாள் மண்டலம் புகழ தேவாள் புகழ் மாலை மாதா அருகில் வந்தாள் சோபனம் சோபனம் விநாயகமூர்த்தியால் விக்ன யந்திரம் அழித்தல் பாலாதேவி கையால் பிள்ளைகள் மாண்டதை பண்டன் கேட்டு போலம்பி எழுதான் மெத்த கொலைபாதகன் விக்ன யந்திரம் செய்ய சொல்லி கொடுரன் சுக்ரனை அனுப்பி வைத்தான் துஷ்ட சுக்ரன் அக்னி கோட்டையில் வந்து சுற்றி உள்ளே போக மாட்டாதே கெட்டவன் பாறையில் எட்டு தேவேத்தே யந்திரம் சீரியேவி நான் கேளும் சோபனம் சோபனம் யந்திரத்தால் சக்திகள் புத்தி மயங்கியே எல்லோரும் ஸ்தம்பித்து இருந்தார்கள் தண்டினி மந்திரிணி அம்பாளிடத்திற்கு சொல்ல மாதாவும் காமேஷர் மோகத்தை பார்த்தாள் சக்தி கணபதி சுத்த லட்சணத்துடன் திடுமென்று குதித்து வந்து கந்தீரத்தை குத்தி தன் கொம்பாலே தூளாய் பறக்க விட்ட குஞ்ச சர முகர்க்கு சோபனம் சோபனம் காதாலே ஏழு கோடி சேனைகளையும் கணபதியும் அப்போ உண்டாக்கி அறுபத்தி ஆறு சேனாதிபதிகளையும் சிருஷ்டித்த அந்த விஷுக்ரன் சேனைகளை அடியோடு வதைத்து அவன் சேனாதிபதியாம் யானை மோகாசூரனையும் வதைத்தார் அம்பாள் வரம் வரங்கொடுத்தாள் கணபதிக்கப்போது அனைவரும் பூஜிக்க சோபனம் சோபனம் பண்டாசுரன் தம்பிகள் இருவரின் கதை சக்திகளுக்கும் அப்போ புத்தி தெளிந்தது தமையன் முன் முன்போடி போனான் விஷுக்ரன் பித்தன் பண்டாசூரன் விஷுக்ர விஷயங்களை பின்னோம் அனுப்பி நான் ஜெயிக்கச் சொல்லி இருவரும் நானூறு அக்ஷோகிணி சேனையுடன் எல்லா சேனாதிபதியையும் கூட்டி கொண்டு ஆடம்பரமாய் அக்னி கோட்டை வாசலில் வந்தார் அந்த சக்திகளுக்கு சோபனம் சோபனம் விஷங்கன் எதிர்த்தாள் மந்திரினியும் பொல்லா விசுக்கரனை எதிர்த்தாள் வாராகி தேவே அஸ்வாருடை முதலான பேர் எதிர்த்தாள் அந்த சேனைகள சௌகினிகளையும் வஞ்சக விசுக்கரன் பாண பருஷத்தால் வாடி மேலிந்து சக்தி சேனைகளும் அம்பாளின் சேனைகள் அஸ்திரத்தின் தாபத்தால் அம்மனை வேண்டினார் சோபனம் சோபனம் மந்திரினி உரையாலே வாராகி சிந்த செந்தூபை சக்திகள் தாபம் தீர அழைத்தாள் வந்து சோரிந்தது சுத்த கங்கா தீர்த்தம் வாரணத்துக்கை போல் இரண்டு சாமம் வேண்டிய மட்டும் கூடித்தே சக்திகள் எல்லாம் வெகுதாகம் தீர்ந்து பலமடைந்து தேக கலைகள் தீர்ந்து சக்தி சேனைகள் எல்லாம் ஜெயத்துடன் எரித்தார்கள் சோபனம் சோபனம் வந்த அக்ஷோகிணி தரிலொன்றை பங்கையும் மந்திரிணி வதைத்தாள் விஷங்கனையும் சீறி கொண்டு வதைத்தாள் மற்றொற்றை பங்கை வாராகி வதைத்தாள் விஷுக்ரனையும் வந்த சேனைகளின் மற்ற ஒரு பங்கையும் மருண்டிட வதைத்தாள் அஸ்வருடை அறிந்துகள் மூன்று நாள் யுத்தம் முடிந்ததினி அம்மனிக்கே ஜெயம் சோபனம் சோபனம் பண்டாசுரன் யுத்தத்திற்கு வருதல் சேனாதிபதிகள் முதல் தம்பிகள் வரைக்கும் செலவாய் போனதை கேட்டு பண்டாசூரன் மானங்கெட்டவன் என்னும் பின்னதி கோபமாய் மாகேஸ்வரியை வைது திட்டிக் கொண்டு கடித்து கொண்டான் பற்களையும் பூதட்டையும் கண்களிலே அனல் போரி பறக்க குடிலாட்சகனை பார்த்து ஆக்னை செய்கின்றான் கிப்ப குழந்தா கேள் சோபனம் சோபனம் கேளாய் குடில நீலாட்சா லலிதை என்பாள் ஒருத்தே கேடு செய்தாள் நமக்கினியவளை வாழாலேலே சூலே சாகவே கொய்கீரம் வரவிடுவா என்றன் சேனை எல்லாம் முன்கோட்டை வாசலில் காக்கும் சேனையை தள்ளே மிச்சம் மீதியாயுள்ள சேனை எல்லாம் பெண்கள் தவிர மற்ற பேர்களும் புறப்பட்டார் பெண் கோடி லலிதைக்கு சோபனம் சோபனம் கழுதை கட்டின தேர்கள் குதிரை கட்டின தேரும் கடுவாய் கருடி சிம்ம ஒட்டை மோதல் கழுகு கொடி கோழி காக்காய் பருந்து மோதல் கருமன்றி சென்னாய்கள் பாம்புகளும் பூத பிரேதவே தாள வாகனத்திலும் பின்னும் அநேக வாகனத்திலும் விதவிதமாயாயுதங் கொண்டு வருகின்றான் விஸ்வேஸ்வரிக்கு ஜெயம் சோபனம் சோபனம் இரண்டாயிரத்தி இருநூற்றம்பத்தஞ்சு சௌகினி சேனைகள் தன்னை நடத்தி கொண்டு பண்டாசூரனும் தேரிலேரியே புறப்பட்டான் அபசகுணம் கண்டார சுராளங்கே முன்பூமி நடுங்கிற்ற ஆகாயத்தில் இருந்து முன் விழுந்தது இரத்தஞ்சோனையாக கொம்பானைகளுடைய கொம்புகள் முறிந்தன குலநாதைக்கே ஜெயம் சோபனம் சோபனம் எந்த உற்ப பாதமும் எண்ணாமல் வருகிறான் இலவம் பஞ்சு காற்றில் பறக்கிறார் போல் பொல்லாத காலத்தில் பண்டாசூரன் சேனை புறப்பட்ட தம்மனை ஜெயிக்க வென்றே துஷ்ட பண்டாசூரன் வருவதை கண்டு சூரிய சந்திரன் ஏழு சமுத்திரமும் அஷ்டதி கஜங்களும் அலறி நடுங்கிற்ற அம்மனுக்கே ஜெயம் சோபனம் சோபனம் லலிதாம்பிகையுடன் பண்டாசுரன் யுத்தம் செய்தல் இப்படி பண்டாசூரன் வந்து சேனையை நான் சக்தி சேனையை அடிக்க அப்போ சக்திகள் கண்டதி கோபத்துடனே அக்னி கோட்டைக்கு வெளியில் வந்தாள் மகாராஜா ராஜேஸ்வரி லலிதாம்பிகை வம்பன் பண்டாசூரன் வருகை கண்டு ஓஹோ இவனே வேறு வெல்வாரில்லை என்று யுத்த முனையில் வந்தாள் சோபனம் சோபனம் அக்னி கோட்டைக்கு வெளியே வழியில் வந்தாள் ஸ்ரீ சக்கரத்தின் சுபசகுணங் கண்டாள் ஒப்பற்ற அசுராள் தம்பட்ட முரசுகள் உக்ரமாய் கொம்புகள் பூதி கொண்டே சக்தி தேவிகளை அசுரர்கள் எல்லோரும் சண்டை பிடித்தடிக்க துவங்கினார்கள் சக்தி தேவியர்கள் அப்போ அசுர சேனைகளை சம்ஹரிக்கின்றார்கள் சோபனம் சோபனம் சுற்றிலும் தேவிகள் அசுர சேனைகளை சுற்றி பீடி ஈட்டிழுத்த கத்தியாலே குத்துகிறாள் சிவசக்தி ஈட்டிகளாலே பொத்தென்று தலைவீழ வெட்டுகின்றாள் செண்டு செண்டாயானை துண்டன் துண்டமாய் வீழ கண்டங்கண்டமாய் கோதிரைகள் வீழ மண்டைகளும் அசுராள் ஊடல்களும் உருளுது மகாதேவிக்கே ஜெயம் சோபனம் சோபனம் சக்திகள் அசுர சேனைகளே எல்லாம் சம்ஹரிக்க யுத்த பூமி தன்னில் அசுரால் தேகத்தீ நின்றும் இரத்த வெள்ளம் பெருகே அலைமோதும் காவேரி நதியைப் போல யுத்த பூமி தன்னில் இரத்த ஆற்றங்கரை ஓடுதே பிணங்களும் இருந்து வர சங்கை இல்லா சூரர்களை வதைத்த சங்கரி ஜெயங்கொண்டால் சோபனம் சோபனம் இரத்த நதியின் இரு கரை தண்ணீலும் சாய்ந்து கிடக்கின்ற விருட்சங்கள் என்னவென்றால் தலை போன அசுர ஆண்டாளின் தேகங்கள் எங்கிலும் தரிபட்ட கட்டை போல் கிடக்கின்றன அசுரால் கோடிகளும் முகத்துடன் கண்களும் மல்லிக்கொடியும் மலரும் போல அசுரால் குடைகளுக்கெல்லாம் தாமரை பூவை போல் அந்நதியினில் கிடக்கும் சோபனம் சோபனம் யுத்த பூமி தனில் இரத்த பிரவாகம் ஓடுவதைக் கண்ட தேவரெல்லாம் சக்தி சேனையினால் அத்தனை அசுராலும் சம்ஹரிக்கப்பட்டு கிடப்பதையும் அத்தனை யானை குதிரை சேனைகள் எல்லாம் ஆமை போல் மீதக்க ரத்த நதியில் சித்தம் மகிழ்ந்து பாரிஜாத புஷ்பங்கள் தேவிக்குச் சொருந்திட்டார் சோப சோபனம் சோபனம் தேவர்களும் சொர்ண புஷ்ப மாறி சொரிந்து திவ்ய சகுனங்களை காட்டினார்கள் கோபத்துடனே பண்டாசுரன் வீழி சிவக்கவே குடுராமாய் உருட்டி வீழித்து கொண்டே தன் சேனைய சுராளு கபஜயத்தை கண்டு தாய் லலிதா தேவியை எதிர்த்தான் அஞ்சாமல் தேவியும் பண்டாசூரனை பார்த்த அதிக கோபம் கொண்டாள் சோபனம் சோபனம் கண்டகன் பண்டனை கண்டவுடன் தேவிக்கு கண்கள் இரண்டும் அக்னி போல் சீவக்க மண்டலம் புகழ்கின்ற சண்ட பிரச்சண்ட ஒத்தண்டமான கோதண்ட வில்லை வட்டமை நானாளே கட்டி ஈழுத்தாளம்மன் முடிவிட்டாளெங்கும் தீடு கேடவே துஷ்டநாம சுரனை பொட்டன வதைக்கவே சட்டமிட்டாள் மனதில் சோபனம் சோபனம் பண்டாசுரனால் ஏவப்பட்ட மாயாசுரர்களை அம்பிகையால் ஏவப்பட்ட மாயாசக்திகள் அழித்தல் தொடுத்தார் யுத்தத்திற்கு தேவியும் பண்டனம் தொகையில்லா சரமாரிகளை சோரிந்தார் இடைவீடாமல் சரங்களை சோரிந்தாள் அம்மன் இதை கண்டு பண்டாசூரன் கோபமாய் மாயையாயிருட்ட விட்டான சூரன் அதை மாதாவும் சூர்யாஸ்திரத்தால் போக்கினாள் பேயன் கூருடாஸ்திரம் விட்டான அதையும் போக்கிற்று நேத்ராஸ்திரம் சோபனம் சோபனம் வாயுவின் அஸ்திரத்தை பண்டா சூரன் போட்டான் பார்வதி வருணாஸ்தீரத்தால் போக்கினாள் ஓயாத வியாதிகளை அனுப்பி வைத்தான் பண்டன் ஒன்று பத்து நூறு கோடியாக அச்சுதானந்த கோவிந்த நாமத்ரய அஸ்திரத்தை அம்மன் அனுப்பிவிட்டாள் மிச்சமில்லாமலே வியாதிகளை அந்த அச்சுதர் போக்கினார் சோபனம் சோபனம் அந்த காஸ்திரத்தை அனுப்பி வைத்தான் பண்ட நம்பிங்கை மிருத்யுஞ்சய நாள் ஜெயித்தாள் மந்திரத்தால் சும்பனி சும்பன் சண்ட முண்டன் மகிஷாசூரனை அவன் அனுப்பி வைத்தான் அனுப்பி வைத்தான் அதை கண்டு மகேஸ்வரி அட்டகாசம் செய்தாள் அதிலிருந்து அம்மன் அட்டகாசத்தால் துர்கா தேவி உண்டாகி அசுராளை சம்ஹரித்தாள் சோபனம் சோபனம் முன்னே வேதங்களை திருடின சோமோ கண் முதலான அசுராளை அனுப்பி வைத்தான் தன்னை எடுத்த பேர் கபயம் கொடுத்த தற்காக்கும் வலக்கை கட்டை வீரலை உதறி விட்டாளம் அதிலே இருந்து உண்டாகி வந்து மச்ச மூர்த்திகம் வதை தந்த அசுராள் எல்லாரையும் ஜெயித்த மச்சாவதாரர்க்கு சோபனம் சோபனம் சமுத்திரத்தை வருத்தி விட்டான் பண்டன் சக்தி சேனைகளை கடிக்க நிமிஷத்தில் அம்மன் உதறி அப்போதே நீட்டியாள் காட்டி வீரல் தனையும் குதித்தாருடனே அதிலே இருந்து கூர்மாவதார மகாவிஷ்ணுவும் கொந்தளிக்கும் சமுத்திரங்கள் எல்லாம் குடித்த கூர்மாவதாரர்க்கு சோபனம் சோபனம் ரணியாட்சகனை கதிகோபத்துடனே இந்த பண்டாசூரன் அனுப்பி வைத்தான் வரகமூர்த்தியும் உண்டானார் அப்போது வழக்கை வீரலில் இருந்து பொல்லாத கிரண்யாட்ச அசுரர்களை எல்லாம் சற்று போதை கொள்ளே சம்ஹரித்தார் வெல்ல முடியாத ரூபந்தரித்த லக்ஷ்மி வாராக மூர்த்திக்கு சோபனம் சோபனம் இரண்ய கசிபு முதலால சூறாளை எல்லாம் இந்த பண்டாசூரன் வருத்தி விட்டான் பரமேஸ்வரியும் வலக்கை பவித்ர விரலை அசைத்தாளதிலிருந்து அதிபராக்கிரம நரசிம்மரும் வந்து அசுரகிரண்யனை சம்ஹரித்தார் நாகசயனர் பக்தர் பிரகலாதர் லக்ஷோமே நரசிம்மூர்த்திக்கு சோபனம் சோபனம் மகாபலி முதலான அசுரசேனை குடிகளை வருத்தி போகச் சொன்னான் பண்டாசூரன் மகாமாயையும் வலக்கை சுண்டு விரலை சுழற்றியே உதறி நாளதிலிருந்து வந்தார் மகாவிஷ்ணு வாமன மூர்த்தியாய் மகாபலி அசுரனையும் ஜெயித்து மகாபலியை பாதாளத்தில் தள்ளின வாமனமூர்த்திக்கு சோபனம் சோபனம் கார்த்தவீர்யார்ஜுனனை சேனைகளுடன் கண்டகன் பண்டன நப்பி வைத்தான் ஆர்த்திகளை போக்கும் லலிதேஸ்வரியம் அசைத்தாள் இடக்கை கட்டை வீரலை பரசுராமர் கையிற் கோடாலி கொண்டு புறப்பட்டார் வெள்ளி வலையை போல பலமுள்ள கார்த்த வீர்யார்ஜுனனை வதைத்த பரசுராமருக்கு சோபனம் சோபனம் ராவணனை கும்ப கர்ணன் இந்திரஜித்தனை ராட்சதாளை அவன் அனுப்பி வைத்தான் தேவியும் இடக்கையில் ஆள்காட்டி விரலை செப்பீடு வித்தை போல் உதறினாளே ஸ்ரீராம லக்ஷ்மணர் ரதத்தில் இருந்து கொண்டு ராவணன் முதலோரே வதைகள் செய்தார் தாமசியாமல் ராட்சதாளை வதைத்த ஸ்ரீராம லக்ஷ்மணருக்கு சோபனம் சோபனம் வானரங்களையும் வருத்தி விட்டான் பண்டன் மலைமலையாக பேதேவி மேலே விஜய அம்பாள் தன் இடக்கை நடுவிரலை மின்னல் மின்னி உதறி நாளே பலபத்ரரும் வந்தார் மலை போல் பெரிய உலக்கை கலப்பை கொண்டு உலக்கை கலப்பையால் குரங்குகளை கொன்ற உக்ரபாலருக்கு சோபனம் சோபனம் சிசுபாலன் கம்சன் சகடன் பூதன் தன்னை துஷ்டன் பண்டாசூரன் அனுப்பி வைத்தான் விஸ்வேஸ்வரியும் இடக்கை பவித்திர விரலை அசைத்தாளதிலிருந்து சங்கர்ஷனன் நன்னன் அனிருத்தனாகவே சுவாமி வந்தவர்களை சம்ஹரித்தார் சங்கர்ஷனன் ஸ்ரீகிருஷ்ணன் அனிருத்தன் பிரத்யும்னன் சுவாமி நாலு பேருக்கும் சோபனம் சோபனம் கலியுக ஸ்திரத்திலே கக்கும் மீலே சரை கண்டகன் பண்டன் அனுப்பி வைத்தான் கல்யாணியும் ஈட கை சுண்டு வீரலை காட்டி அசைத்தால் அதிலிருந்து அட்டகாசத்துடன் கல்கி அவதாரமாய் அச்சூதரும் வந்தார் அந்த க்ஷணம் முரட்டுத்தனமுள்ள மீலே சரைவதை செய்த முரகரி கல்கிக்கு சோபனம் சோபனம் பின்னும் அநேகம் மோகனாஸ்திரம் தன்னை பூட்டி விட்டான் சக்தி சேனையின் மேல் அந்நேரம் அம்மனும் சாம்பவரஸ்திரத்தில் அதையும் விமோச்சனம் செய்து விட்டாள் அக்ஷோகினி சேனையை நாராயண ஸ்திரத்தால் பஸ்மமயமாக ஆக்கிவிட்டாள் துஷ்டன் முதற் சேனாதிபதிகளை சிதைத்தாள் பாசுபசத்தால் சோபனம் சோபனம் பின்னும் அநேகம் அஸ்திரத்தாலவன் அவன் அக்ஷௌஹைனிஷேனை போன பின்பு என்ன பலம் லலிதா தேவிக்கென்று ஏங்கி விழிக்கின்றான் பண்டாசூரன் அம்மனும் தம்முடைய நாதர் காமேஸ்வரை அந்த ரங்கத்திலே தான் நினைத்து காமேஸ்வரஸ்திரத்தால் ஐயம் வரட்டும் என்று கணவரை வேண்டினால் சோபனம் சோபனம் பண்டாசுரன் வதம் கண்டகன் பண்டாசூரனை வதைக்க வென்றே காமேஸ்வரஸ்திரம் கொடுத்தார் வாங்கி கொண்டு அம்மன் காமேஸ்வரஸ்திரத்தை மண்டாலாகாரமாய் வில்வளைத்து கோடி சூரியன் போன்ற காமேஷர் பானத்தை கோதண்டத்தில் வைத்து மந்திரித்து வேடிக்கையாகவே காது பரியந்தம் விஷயா இழுத்து விட்டால் சோபனம் சோபனம் தேவி பிரயோகித்த அஸ்திரந்தான் அப்போ தேவேந்திரன் வஜ்ராயு தத்தடி போல் தாவி பண்டாசூரன் மார்பிலே பாய்ந்தது தரணியிலே விழுந்து உயிரை விட்டான் அஸ்தீரம் உடையாளின் அக்கினி ஜுவாலையாலே அவனோட புறங்களும் வெண்ணீராச்சு அஸ்தமனத்தில் பண்டாசூரனை வதைத்து அம்மன் ஜெயங்கொண்டாள் சோபனம் சோபனம் புஷ்பம் பன்னீர்களை சொரியவே தேவர்கள் புகழ்ந்து சகிகள் சாமரம் வீச அப்பொழுது தேவி சக்தி சேனையுடனாலயத்தை அம்மன் வந்தடைந்தாள் ஆயுதங்களால் அடிபட்ட சக்திகள் காயத்தை அமிர்த கண்ணாலே போக்கினாள் நோய்கள் போனது போல சுகம் பெற்றார் பூமியம் புனிதமாய் செழித்தது சோபனம் சோபனம் மும்மூர்த்தி கள்மூதல் முப்பத்து முக்கோ கோடி தேவர்கள் முனிவர்கள் பிரம்மாணிகளும் அம்மனை வந்து அடி பணிந்து கொண்ட அற்புதமான ஸ்தூத்திகள் செய்தனர் அமராளும் மன்மதன் தேவி ரதியை காட்டி அறிவித்தார் மதனனை எழுப்பவென்றே இம்மாத்திரந்தயவு செய்து வேண்டும் அம்மா எங்களுக்காக வேண்டி சோபனம் சோபனம் இந்த ரதியுடைய கணவன் மன்மதனை எழுப்பித் தந்தெங்கள் மனங்குளிர எவ்விதமாவது தயவு செய்து ஈஸ்வரும் ஈஸ்வரியை கூடி சுப்பிரமணியர் பிறந்து தாருகன் மூதல்ல சூரர்களை வதைத்ததால் பிறகு சங்கடமில்லை எங்களுக்கு கூடிய தேவர்கள் எல்லார்க்கும் கைகளை கும்பிட்டு நின்றார்கள் சோபனம் சோபனம் கண்டவுடனே ரதி தேவியை அம்மன் காமேஷர் முகத்தை ஆதரவை பார்த்தாள் உண்டாய் விட்டான் மதன் வஜ்ர தேகத்துடன் உடனே தாயாரை நமஸ்கரித்தான் அனுகிரகித்தாள் தேவி மன்மதனுக்கு ஆறுமினி அவனை ஜெயிக்காமல் வானவரும் இனி ஜெயிக்க மாட்டார் என்ற வரமம் கொடுத்து சொல்வாள் சோபனம் சோபனம் குழந்தாய் உனக்கு பயமில்லை மேல் கூட்டி வை பார்வதியோட நீஷரை தழுதழுத்து தழுதழுத்துன்னோட பாணத்தால் சங்கரர் தானே விவாகஞ்செய்வார் பார்வதியை ஒருவர் கண்ணுக்கும் இனி அகப்பட மாட்டாய் உன்னை தூஷித்த பேரண்ணாகள்ளர் சற்றும் பயமில்லை நாம் இருக்கின்றோம் என்ற சங்கரி அனுப்பினால் சோபனம் சோபனம் குமாரமூர்த்தி அவதாரமாகி தாருகன் முதலிய அசுராளை வதைத்தல் அம்மன்னுஜையால் மதனன் பூச்சரத்தாலே அடித்தான் பார்வதி தேவி பரமேஸ்வரை வந்து விவாகம் செய்து ரமித்தார் பரமசிவர் குமாரனும் உண்டானார் அசுராளை வதைத்த கோலவேலருக்கு சோபனம் சோபனம் தேவ தேவசேனாபதி தெய்வயானையே மணந்து ஸ்ரீபுரம் தன்னில் வந்தார் சோபனம் சோபனம் ஸ்ரீலலிதாம்பிகையின் ஸ்ரீபுர வர்ணனை ஸ்ரீபூரமென்றதை கேட்டது மகஸ்தியர் தவமுனி ஹயக்ரீவரை பார்த்து ஸ்ரீபூரம் என்பதை விஸ்தாரமாகவே சொல்ல வேண்டும் தயவாக வென்றார் அன்புடன் வார்த்தையை கேட்டு ஹயக்ரீவர் அகஸ்திய முனிவரை பார்த்துரைப்பார் இன்பங்கள் உண்டாக தேவி என் நகரத்தை இனி சொல்வோம் கேள் என்றார் சோபனம் சோபனம் பண்டாசூரனை வதைத்த சந்தோஷத்தால் பரமேஸ்வரிக்கும் காமேஸ்வருக்கும் தேவசேனாதிபதியும் தேவர்களும் கோடி ஸ்ரீலலிதாம்பாள் கோலு வீருக்க ஈஸ்வரியாளுக்கு சிந்தாமணி கிரகம் விஸ்வகர்மாவை அமைக்க சொன்னார் மழுது விஸ்வகர்மா இவர்கள் சொன்ன படிக்க புகழ் பெறவே செய்தார் சோபனம் சோபனம் ஸ்ரீபுரத்தின் விவரம் தரணியில் ஒன்பதும் சமுதிரத்தில் ஏழும் தேவிக்கு பதினாறு ஸ்ரீபூரங்கள் மெருகிரியில் ஒரு ஸ்ரீபூரம் உண்டதை முன்னாலே உமக்கு நான் சொல்லுகிறேன் மூவராலும் ஆதிசேஷராலும் சொல்லி முடியாது அம்மன் போற மகியை சாவதானமாக கேட்க வேண்டும் இதை தன்யனே சொல்லுவேன் சோபனம் சோபனம் ஒன்றாவது கோட்டை இரும்பாகும் அதற்கு உயரம் நானூறு யோஜனைகள் உண்டு நன்றாக நூறு யோஜனை அகலங்கா நான்கு பூரத்திலும் வாசல் உண்டு வாசல்கள் தோறும் கோபுரம் உண்டதற்கு வரியாக தட்டுக்கள் இருபத்தஞ்சு யோஜனைக்கொரு தட்டு வீதம் கடக்க உச்சி மகுடம் மூன்று சோபனம் சோபனம் இந்த வாசல் போலே நாலு வாசலுக்கும் இது போலே கோபுர தட்டுமுண்டு இந்த கோட்டை வாசல் கதவு கோபுர மோதல் எல்லாம் இரும்பு பணி இதை போல எந்த கோட்டைகளி நீ சொல்ல போகின்றோமோ அந்த கோட்டை இது போல ஹஸ்தியா இந்த கோட்டை கழிந்த பூரமுள்ளது ஏழு யோஜனையுண்டு சோபனம் சோபனம் ஏழு யோஜனையுள்ள நடுகிடை வெள்ளி தன்னில் எல்லா மரங்களும் நிறைந்திருக்கும் தோழர்களே ஏழு யோஜனையின் விஸ்தாரம் சொல்ல போகிறோம் கோட்டை இடை இடைநடுவில் காளியும் காளரும் சக்தியுடனே காலச்சக்கராசரத்தில் இருந்து லலிதையுடைய நாமம் ஜெபித்து ஒன்றாம் கோட்டை ரட்சிக்கிறாள் என்றும் சோபனம் சோபனம் வெண்கல கோட்டையில் வசந்த ருது காவல் வேலியும் கற்ப விரக்ஷமாகும் தங்க செம்பு கோட்டையில் வேலி ஹரிச்சந்தனம் சுஷியான கிரீஷ்ம ருது காவல் ஈய கோட்டையில் வேலி சந்தன விரக்ஷங்கள் எங்கும் சுற்றி காவல் வருஷ ருது முன்னாள் இரும்பு கோட்டையில் வேலி வந்த தாரை வளர்த்த சரத்ருதோ காவல் சோபனம் சோபனம் பஞ்சலோக கோட்டைக்கு பாரிஜாத்தம் வேலே ஹேமந்த ருது காவல் காத தூரம் பஞ்சப்பன் கோட்டைக்கும் மந்திரினே முதலான சக்தி சக்திகள் கிரகம் சிசரருது காவல் பிக்ஷுரகத்து சித்தர்களும் முத்தி பெண்டுகளும் கூடியிருக்கின்றார்கள் பிக்ஷூரம் கழிந்த பூரஞ்சாரணர் பத்மராக கிரகம் சோபனம் சோபனம் அழகிய கந்தர்வாழ் வைர கிரகம் தன்னில் அதற்கு பின் யோகிகள் வஜ்ர கிரகம் புதுநாக ரத்னமும் வைடூரியத்தாலும் பின்னிந்திர கல்லாலும் உள்ள கிரகம் முத்துக்கள் சூழும் மரகத்தால் கிரகம் மின் போல் வராகிக்கும் நாலு கிரகம் சுத்தமான கிரகம் பிரம்மாவினுடையது செம்பவழத்தாலே சோபனம் சோபனம் மாணிக்கமன் மண்டபத்தில் விஷ்ணுவும் இருக்கின்றார் மண்டபத்தின் இடையில் சிவலோகம் சத்திய சத்தியலோகமம் பிரபலமான விஷ்ணுவின் நூலகம் மாயக்கோட்டை என தம் வர்ணமுள்ள கோட்டை அதற்கிடையில் சூரியனின் விமானம் பகவான் மார்த்தாண்டர் பைரவர் இறப்ப பக்தரே கீழின்னும் சோபனம் சோபனம் சந்திர பிம்பத்தில் சிங்காரமாகவே சரியாக இருபத்தி இருபத்தஞ்சு கோட்டையும் சுந்தரமான கோபுரங்களும் நூறுண்டே தொகையோரு கோட்டைக்கு நான்கு வீதம் அந்த புறத்தாமரை புஷ்பங்கள் இன்பனம் ஆறு யோஜனைக்கு நிறைந்திருக்கும் விப்ரனே அதற்கு கிழக்காகவே எங்கும் சுற்றி கதம்பவனம் சோபனம் சோபனம் அதற்கு கிழக்கிலே மும்மூர்த்திகளுக்கும் மகங்கள் மூன்று பத்ம அடவியிலே இதற்கு நடுவினில் சிந்தாமணி ரத்னத்தால் ஈஸ்வரி லலிதா தேவியின் கிரகம் நாலு புறம் வாசல் உண்டதற்குச்சியல் ஞான ரத்னத்தாலே மகூடம் வலப்பூரத்திலே மந்திரிணி என் கிரகம் வாராகி கிடப்பூரம் சோபனம் சோபனம் அக்னி மூடு கீழே அக்னி குண்டம் அதற்கு மேலே நிற்கும் ஸ்ரீ சக்கர தேர் நிற்கின்றது வாயு முடுக்கில் மந்திரிணி தேர் நேரே ஈசான்யத்தில் வாராகி தேர் இந்த நடுவிலே சக்திகள் கிரகம் சிந்தாமணி கிரகத்தை சுற்றிலும் சிந்தாமணி கிரகம் சிந்தா சிந்தாமணி சுவர் சுற்றிலும் தீபங்கள் சோபனம் சோபனம் சிந்தாமணி கிரகத்தின் நடுமத்தியில் சிந்தாமணியாலே ஸ்ரீபீட்டம் அஷ்டகோண வடிவாகி விளங்கிய சக்கரராஜா வென்ற பீட்டத்தின் மேல் ஐமூன்று தட்டந்த ஸ்ரீபீட்டத்திற்கு ஆயிரத்தறுநூறு முழம்பிதே கைமுழத்திற்கிருபது முழபூயரம் தட்டு கடலை கூடித்தவகஸ்தியா சோபனம் சோபனம் தட்டுதோறும் போல் உயரம் வீதி தட்டுதோறும் சக்திகள் இருக்காள் திட்டமாஷி பீடத்திற்கு பூரத்திலே சிங்காரப்படி முப்பத்தாறு ஸ்தம்பம் வட்டமான இந்த பீடத்தில் ஈஷர் பிரம்மா மாலவர் ருத்ரர் கட்டிலின் கால் கட்டிற்பல கை சிவன் சதா சிவன் பாய் ஈசானன் தலையணை சோபனம் சோபனம் மஞ்சத்தின் மேல் ஹம்ச தூளி மெத்தையும் வடையீறு பூரம் தலையணையும் மஞ்சத்தின் மேலே கிழக்கை பார்த்திருக்கின்றார் மன்மத கோடி காமேஷரும் நாதர்காமே சர்மடி மேல் கிழக்கை பார்த்து தாய் லலிதா தேவியும் ஏறக்காள் பாலா லலிதா தேவிக்கு நித்தியம் பதினாறு வயதென்றும் சோபனம் சோபனம் இடது தூடை மேல் சுவாமி வைத்து கொண்ட மனை வலது கன்னத்தை முத்தமிட்டு கொண்டு விடை மேலழகரும் வளமூடன் தேவிக்கு விபூதி இட்டு திருஷ்டி கழித்து அஞ்சாதீர் என பக்தர் கபய பிரதானம் செய்து அம்பிகையூட்ட தாம்பூலந்தரித்து இந்த படி ஈஷன் சிந்தாமணி கிரகத்தில் இருந்தார் தேவியுடன் சோபனம் சோபனம் தேவிக்கு உயர நாற்பது முழத்திற்கு மேல் தேசத்தில் ஒப்பில்லா மேல் கட்டிலில் யமுனா கைகாரமாய் சுற்றி இருக்கின்றாள் இச்சகத்தை மோகிப்பிக்கும் மாயை தேவியுடைய பிள்ளை தேவி தான் அறிய வேணும் அகஸ்தியா நாவாலும் மனதாலும் எண்ண முடியாத ராஜேஸ்வரி மகிமை சோபனம் சோபனம் தேவியின் ஸ்ரீவித்ய ஜபத்தின் மகிமையுரைத்தல் மந்திரங்களுக்கெல்லாம் பெரிதான ஸ்ரீ வித்தை மகாகுருவினிடத்தில் வேண்டிக் கொண்டு மந்திரத்திற்கு சொன்ன ஜபகோமங்கள் செய்த மகிமை தேவாளுக்கு போஜனம் அளித்து பின்னர் தேவியை பரமாத்மா தியானித்து பின்னர் தேவியை பரமாத்மாவாய் தியானித்து பிறகு நிஷ்காமிய ஜபம் செய்த பேர்க்கு எண்ணின காரியம் கைகூடும் ஜகத்திலே இவர்கள் எங்கும் பூஜ்யர் சோபனம் சோபனம் அசுத்தத்துடன் சோபனத்தை சொன்ன பேர்க்கும் அசங்கித்த பேர்க்கும் பீணிகளுண்டு அசுத்தமில்லாமலும் அசங்கை இல்லாமலும் அம்மன் சோபனம் என்றும் பக்தியுடன் விஸ்வாசமாய் சொன்ன பேர்க்கும் கேட்டவர்க்கும் வியாதி வியாதி இல்லை சத்ருபாதை இல்லை நிஜமாய் ஜுவரம் வியாதி ரோகாதிகள் இல்லை நித்திய சம்பத்துண்டு சோபனம் சோபனம் இந்த சோபனம் பாடும் வாழ்வரசிகள் எல்லாம் தேவிகள் என்று மனதில் எண்ணி சந்தன தாம்பூலம் குங்குமம் பழப்புஷ்பம் சந்தோஷமாய் எல்லாருக்கும் கொடுத்து எந்தெந்த கிரகங்களில் சொல்ல வைத்து கேட்பாரோ அந்தந்த கிரகங்களில் அருஷ்டம் நீங்கும் சுந்தரி கிருப்பையாலே சந்ததி பிரத்திக்கும் தீர்காயுஷும் உண்டு சோபனம் சோபனம் தேவியை பூஜிக்க வேண்டிய முக்கிய காலங்கள் அன்பாய் நவராத்திரி பௌர்ணமி சுக்கரவாரம் அம்மன் சோபனந்தன்னை சொன்ன பேர்க்கு துன்பங்கள் உண்டாக மாட்டாது ஒரு காலம் தென் திசையை அடையார் தீனன் சொன்னவாள் ரொம்ப சொல்லுவானேன் தேவி தாசாளுக்கு திரிலோகமும் அவர்கள் கையம் நம்பின பேர்களை காத்திட தேவி அல்லால் நாட்டிலே வேறுண்டோ சோபனம் சோபனம் அத்ரிமகரிஷி ஆசிரமத்தில் அனுசூயை கேட்ட இஜான ரகசியத்தை நல்துறையில் வாழும் லக்ஷ்மி கட்டாட்சத்தால் ரைத்த தேவி மகிமை ராஜேஸ்வரியாள் மகிமை அகஸ்தியரும் ஆதரவாய் சொல்ல சொன்னதற்கு நாடு செழிக்க அவதரித்து வந்த மாதவர் அறிவித்தார் சோபனம் சோபனம் அறிந்தறியாமல் இந்த சோபனத்தில் அர்த்த அக்ஷர பிழை இருந்தாலும் மகாபிரபு மனுஷ பிரபு விஷ்ணு என்பது போலும் மராமரா என்றதோர் நாமம் போலும் வரத சிவனார் சிவ சங்கர நாமம் போலும் வார்த்தை பிழைகள் தன்னை பொறுத்து ஏது விதத்திலும் பரதேவியை தியானித்தால் இழைக்கிறங்குவாள் சோபனம் சோபனம் மங்கள வாழ்த்து ஜெயமங்களம் லலிதா தேவிக்கும் ஜெயமங்களம் காமேஸ்வரருக்கும் ஜெயமங்களம் மந்திரிணி தண்டநாதைக்கும் ஜெயமங்களம் சர்வசக்திகட்கும் ஜெயமங்களம் கயக்ரீவருக்கும் ஜெயமங்களம் அகஸ்திய மாமுனிக்கும் ஜெயமங்களம் சர்வ ஜனங்கட்கும் நமக்கும் ஜெயமங்களம் நித்ய சுபமங்கலம் ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம் ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம் லலிதாம்பாள் சோபனம் முற்று பெற்றது ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து ஓம் பரதேவியை நமகா